திரு நெல்வாயில் அறத்துறை திரு அறத்துறைநாதர் திருவடி போற்றி திரு ஆனந்த நாயகி திருவடி போற்றி கல்வாய் அகிலும் கதிர் மாமணியும் கல்வாய் அகிலும் கதிர் மாமணியும் கலந்து உந்தி வரும் நிவவின் கரைமே கலந்து உந்தி வரும் நிவவின் கரைமேல் கல்வாய் அகிலும் கதிர் மாமணியும் கலந்து உந்தி வரும் நிவவின் கரை மேல் நிவவின் கரை மேல் நிவவின் கரை மேல் நெல்வாயில் அறத்துறை நெல்வாயில் அறத்துறை நீடு உறையும் அறத்துறை நல்வாயில் செய்த நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் இலத்தில் நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் இலத்தில் சொல்லாய் கழிகின்றது கழிகின்றது அறிந்து அடியேன் சொல்ல கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்ய போவதோ சூடல் சொல்லி தொடர்ந்தேன் உய்ய போவதோ சூடல் சொல்லே சொல்ல கழி மலரிமாமிழகும் மிகுவன் மரமும் மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல் நிவவின் கரைமேல் நெறிவார் குடலார் அவர் காண நடம் செய் நெல்வாயிலறத்துறை நின்மலனே நடஞ்செய் நெல்வாயில் அறத்துரை நின்மலனே நெல்வாயில் அறத்துரை நின்மலனே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே சூழல் சொல் புற்றாடரவம் அறையார்த்து உகந்தாய் புனித பொறுவெள் விடை ஊர்தியினாய் பொறுவெள் விடை ஊர்தியினாய் எற்றே ஒரு கண்ணிலன் நின்னையல்லால் ஒரு கண்ணிலன் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே நெல்வாயில் அறத்துரை நின்மலனே மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார்குடலாள் மங்கை பங்கினே மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார் குடலாள் மங்கை பங்கினே அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே நெல்வாயில் அறத்துறை நின்மலனே பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியே உய்யப்போவதோர் சூழல் சொல்லே உய்யப்போவதோர் சூழல் சொல்லே கோடு உயர் கோங்கலரு வேங்கையலரு மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல் நீடு உயர் தோலை நெல்வாயில் அறத்துரை நின்மலனே நெல்வாயில் அறத்துரை நின்மலனே நினைவார் மனத்தாய் நினைவார் மனத்தாய் ஓடும் புனல் கரையாம் இளமை ஓடும் புனல் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி பாடி இருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே நெல்வாயில் அறத்துறை நின்மதரே அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே சூழல் சொல்லே உலவும் முகிலில் தலை கற்பொழிய உலவும் முகிலில் தலை கற்பொழிய உயர் வேயோடு இழி நிவவின் கரைமேல் நிவவின் கரைமேல் நிலவும் மயிலார் அவர் தாம் பயிலும் நிலவும் மயிலார் அவர் தாம் பயிலும் நெல்மாயில் அறத்துறை நின்மலனே நெல்மாயில் அறத்துறை நின்மலனே புலனைந்தும் மயங்கி அகம் அகங்குழைய பொறுமேலோ நமன் தமர் தாம் நலிய அலமந்து மயங்கி அயர்வதன் முன் அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே நெல்வாயில் அறத்துறை நின்மலனே அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே ஏலம் இலவங்கம் எழிற்கனகம் மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல் நிவவின் கரைமேல் நீலம் மலர் பொய்கையில் அந்நம்மலி நெல்வாயில் அறத்துறையாய் நெல்மாயில் அரைத்துறையாய் ஒரு நெல் வால் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை ஒரு நெல் வால் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழா அழகா அலந்தேன் இனியான் ஆலன் நிழலில் அமர்ந்தாய் அமர அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே நெல்வாயில் அறத்துறையாய் அமரா அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லி ஆலன் நிழலில் அமர்ந்தாய் அமரா ஆலன் நிழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் திரளாரகிலும் மிகவும் திவரும் நிவவின் கரைமேல் தவீன நிவவின் கரைமேல் நிகரின் மயிலாரவர் தாம்பையிலும் நெல்வாயில் அறத்துரை நின்மலனே நெல்வாயில் அறத்துரை நின்மலனே நின்மலனே மகரக்குழையாய் மணக்கோலமதே பிணக்கோலமதாம் பிறவீதுதான் மணக்கோலமதே பிணக்கோலமதாம் பிறவி இதுதான் பிறவி இதுதான் பிறவி இதுதான் பிறவி இதுதான் அகரம் முதலில் எழுத்தாகி நின்றாய் அகரம் முதலில் எழுத்தாகி நின்றாய் அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே நெல்வாயிலறத்துறை நின்மலனே அடியேன் உய்யப்போவதோர் சூடல் சொல்லே திந்தேர் நடுவீதி இலங்கையர்கோன் திரள் தோல் இருபகுதும் நெறித்தருளி நெண்டாடோடு நெடுவயல் சூழ்புறவின் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே நெல்வாயில் அறத்துறை நின்மலனே நின்மலனே பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமும் பயில பெற்றேன் பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயில பெற்றேன் பயில பெற்றேன் பயில பெற்றேன் அண்டா அமரக்கு அமர பெருமான் அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே பெருமான் அடியேன் உய்யப் போவதோர் சூழல் சொல்லே மானா உருவாகி ஓர் மண்ணளந்தான் மண்ணளந்தான் மலர் மேல் அவன் நேடியும் காண்பரிதாய் நீள் முடி வானவர் வந்திரஞ்சும் நீள் நீள் மூடி வானவர் வந்து ரஞ்சும் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே நெல்வாயில் அறத்துறை நின்மலனே நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வாழ்நார் நுதலர் வாழ்நார் நுதலர் வலைப்பட்டு அடியேன் பலவின் கனியது போல்வதன் முன் பலவின் கனியது போல்வதன் முன் ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல் நீ நெடுவயல் சூழ்புறவின் நீரூரும் நெடுவயல் சூழ்புறவின் நெல்வாயில் அறத்துறை நின்மலனை நெல்வாயில் அறத்துறை அடித்தொண்டி தென்னாவலர் கோன் அடித்தொண்டி ஆரூரன் உரைத்தன நற்றமிழின் மிகுமாறே ஓர் பத்திவை கற்று வல்லர் பத்திவை கற்று வல்லர் பத்திவை கற்று கருணாகரே கரு